الحمد لله وكفى والصلاه والسلام على عباد الذين اصطفى اما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات فانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே இந்த மசிதை அழகிய முறையில் விரிவுபடுத்தி அதனுடைய மகிழ்ச்சியின் ஒரு நிறைவாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பள்ளியின் நிர்வாகிகளே இதற்காக ஒத்துழைத்தவர்களே வருகை தந்திருக்கும் நண்பர்களே உலகத்திலே உண்மைகள் உணரப்படுவதை விட பொய்களின் நடமாட்டம் தான் அதிகமாக இருக்கும் உண்மை ஒரு வாசலை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாலே பொய் ஊரெல்லாம் சுற்றி வந்து விடுகிறது உண்மை ஒரு தெருவை கடப்பதற்கு முன்னாலே பொய் உலகத்தையே வலம் வந்துவிடுது என்று அதைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம் நடப்பை விட நடிப்புதான் அதிகம் ஒவ்வொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்துக்குள்ளே ஒரு உள்தோற்றம் ஒன்று இருக்கிறது அந்த உள்தோற்றம் தான் உண்மை தோற்றம் அதுதான் செயல்படுகிறது வெளித்தோற்றம் நடிப்பு உள்தோற்றம் நடப்பு வெளியிலே காணுகிற காட்சிகள் எல்லாம் ஒரு போர்வை உள்ளே இருக்கிறது தான் அந்தரங்கம் இங்கு முஸ்லிம்களும் அப்படி ஆகி போய்விட்டோமே அல்லாஹ் குரானிலே முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்கிறான் அல்லாஹுவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சணும் இந்த வார்த்தை இருக்கிறது மிக மிக அழுத்தமானது ஆழமானது இயற்கையானது நேர்த்தியானது வன்மையானது வலிமையானது ஆனால் நாம் எங்கே சிந்தித்தோம் குரானை குரான் நமக்கு ஒரு சிந்தனைக்குரிய கருவியோ அல்லது அறிவை வளர்க்கக்கூடிய கருவியோ அல்லது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொருளோ அல்ல குரான் என்பது நமக்கு ஒரு தந்திரம் ஒரு மந்திரம் ஓதி பார்ப்பதற்கும் பேய் பிசாசு ஓட்டுவதற்கும் ஜின்னை துரத்துவதற்கும் தாவீஸ் போடுவதற்கும் இறந்து போகிறவர்களுக்கு அல்லது இறந்து போனவர்களுக்காக ஏதோ ஒரு சடங்குகள் சாட்சியங்கள் செய்வதற்காக அதற்குத்தானே குரானை வைத்திருக்கிறோம் குரான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர் முஸ்லிம்களிலே குரான் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல யாயுகன்னா சோபுதோ அப்பக்கும் மனிதர்களே அல்லாஹ் குரானிலே மனிதர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு செல்கிறான் முனிங்களையும் கூப்பிடுகிறான் ஆனால் மனிதர்களே என்று நிறைய இடங்களில் எல்லாம் கூப்பிட்டிருக்கிறார் மனித இனத்துக்கு பொதுவானது மனித சமுதாயத்திற்கு பொதுவானது பிறந்தவர்களுக்கும் சரி பிறந்திருக்கிறவர்களுக்கும் சரி இனி பிறக்க போகிறவர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது அவர்கள் இந்தியாவிலே இருந்தாலும் சரி இத்தாலியிலே இருந்தாலும் சரி இங்கிலாந்திலே இருந்தாலும் சரி இங்கிருந்தாலும் சரி அமெரிக்காவிலே இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில இருந்தாலும் சரி அன்று பிறந்திருந்தாலும் சரி இனி எங்கு பிறந்தாலும் சரி எல்லோருக்கும் பொதுவான ஒரு மறை எல்லோருக்கும் பொதுவான ஒரு நூல் அதை நாம் மறை என்றும் வேதம் என்றும் வேதம் என்ற சொல்லிலேயே நாம் ஒரு அதை ஒரு புதைத்து விட்டோம் வேதம் என்ற சொல்லிலே வேதம் என்ற வார்த்தையை குரானுக்கு கபராக அமைந்து விட்டது இந்த சிந்தியுங்கள் நாம படிக்கிற புஸ்தகங்கள் இருக்கு வாழ்க்கைக்கு ஒரு புஸ்தகமா வச்சிருக்கிறத நம்ம வேதம் சொல்றது வேதமாக வச்சிருக்கிறத புஸ்தகமா வச்சிருக்கோம் நம்முடைய நினைப்பு வேதம் சொல்லக்கூடாதில்லை ஆனால் வேதம் என்ற வார்த்தையே அதற்கு கபராக அமைந்திருக்கு அதை மூடி சுத்தமா அதே போல யாராவது ஓதுதல் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை உயர்வை குறிப்பதற்காக ஒரு காலத்திலே உபயோகிக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஓதுதல் என்ற வார்த்தை ஆனால் இன்றைக்கு ஓதுதல் என்ற வார்த்தையை அதனுடைய அர்த்தமும் புரியாமல் அதனுடைய கருத்தும் புரியாமல் அது செயல்பாட்டுக் கொண்டதாக உணராமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்றுக்கு பெயர் தான் ஓதுதல் என்று சொல்லுகிறோம் சாதாரணமாக நாம் படிக்கக்கூடிய புஸ்தகங்களை ஓதுதல் என்று சொல்வதில்லை ஆனால் குரானுக்கு குரானை வேதம் என்றும் அதை படிப்பதை ஓதுவதென்றும் சொல்லுகிறோம் ஏனென்றால் அது என்னுடைய உயிர்வை காட்டுவதற்காக ஒரு காலத்திலே அப்படி உபயோகிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அதனுடைய உயர்வு காட்டப்பட்டு காட்டப்பட்டு அதுக்கு உயிரில்லாத உயர்வாக ஆகிவிட்டது உயிரில்லாத உயர்வாக ஆகிவிட்டது ஆண்டால ஓதறது ஓதறதுன்னா என்ன விளங்காம ஓத விளங்காம படித்தால் அதுக்கு பேர் ஓதறது விளங்கி படித்தால் அதுக்கு பேர் படிக்கிறோம் குரானை விளங்கி படிக்கணுமா விளங்காம படிக்கணுமா விளங்குறதுக்குள்ள ஒன்று குரான் மட்டும்தான் எனவேதான் குரானை பற்றி குரானில் அல்ல சொல்லும் போது குரானை பற்றி குரானில் சொல்லும் போது எத்தனையோ வார்த்தைகள் குரானை பற்றி அல்ல சொல்லி இருந்தாலும் முதல் வார்த்தை ராலிக்கல் கிதாப் இது கிதாப் என்று அல்ல சொன்னான் கிதாப் என்னங்க நூல் புஸ்தகம் கிதாப் குரான் குரான் தான் ஆனால் இதை எல்லாம் சொல்லும் பொழுது அலிஸ்லாம் மீன் இதுதான் முதல் சூரத் சுரை பக்கரா அலிஸ்லாம் மீன் ராலிக்கல் கிதாப் அல் கிதாப் என்று பெயர் சொல்லுகிறார் அல் கிதாப் என்று சொன்னால் முழுமையான வேறு எந்த கிதாபும் தேவைப்படாத இந்த கிதாப் இருந்தால் எந்த கிதாபும் தேவையில்லை இது கிதாப் என்று சொன்னாலே கிதாப் என்று சொல்லுவதற்கு ஒரு நூல் என்று சொல்வதற்கு பொருத்தமான ஒன்று இருக்கிறது என்றால் குரான் தான் என்பது அடையாளமாகத்தான் அது கிதாப் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாம் அதை கிதாப் என்று நினைப்பதில்லை அது வேதம் அது ஓதறது பேர் ஓதுறது இன்னொரு அடையாளம் நான் சொல்றது என்று புரியாத அடையாளமே ஆடி ஆடி ஓதுறது குரான் ஓதும் போதுதான் ஆட்டமே வரும் என்ன அர்த்தம் அர்த்தமே வழங்கலேன்னு அர்த்தம் ஆட்டம் வருவதற்கு அர்த்தம் அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை என்று அர்த்தம் யாரு தினமணி படிக்கும் போது ஆடிக்கிட்டே படிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா யாராவது போயிருக்காங்களா இல்ல ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கிறார் அவர் விளங்குறார் ஆடிக்கிட்டு படிச்சவங்களை பார்த்திருக்கீங்களா ஆணை நீண்ட நேரம் போதுகிற காரணத்தினாலே ஒரு ஹாவி முதுகுவலி முதுகுவலி இல்லாமல் இருப்பதற்காக ஆடலாம் ஆனால் அலம் திறக்கை ஓதுறவர் மட்டுமே ஆடுறாரு என்ன காரணம் குரானை எடுத்தோட முதல்ல ஆடிட்டு தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அது பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டு பிறகாது நான் சாதாரணமாக விளங்காதவர்களை பற்றி சொல்லவில்லை குரானுக்கு தஸ்வீர் செய்கிறவர்கள் கூட குரானை ஓதும் பொழுது பிறகு அதை விளங்குவது என்ற அர்த்தமே இருக்காதுங்க என்னுடைய சோதர்களே நாமும் முஸ்லிம்களும் மறு மற்றவர்களைப் போல ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டோமே என்ன காரணம் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நான் இருக்க வேண்டிய நிலை என்ன நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சமீபத்தில் கூட ஒரு சிங்கம் காட்டில் எழுந்துச்சு தூரத்துல சிங்கத்தை பார்த்தாலே இவன் ஓடிடுவான் சாதாரண ஒரு ஆள் சிங்கத்தை பார்த்தா போதும் வேற ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை அது ஒண்ணு அவன் அது இவனை பார்க்க வேண்டியதில்லை இவன் அதை பார்த்தா போதும் அது இவனை பார்த்தா விவகாரம் யானை மேல உட்கார்ந்து சுத்தி காட்டுறதுக்கு அழைச்சிக்கிட்டு போறான் சில இடங்கள்ல இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டிலையும் ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கு யானை மேல உட்காந்து எலிபென்ட் ட்ரெயின் உட்காந்து பாத்துக்கிட்டே போறாங்க ஏதாவது மிருகங்கள் பார்க்கணும் எங்கேயாவது புலி பார்த்துட்டா சீக்கிரமா திரும்பலாம்னு சொல்லுவாங்க புலியை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஏன்னா நாம புளிய பார்த்தா தப்பு இல்ல புலி நம்மளை பார்த்தா தப்பு பார்த்தாலே போதும் பக்கத்துல போக முடியாது ஒரு புலியோ சிங்கமோ ஒரு சிங்கம் ஏதோ காரணத்தினால் அது ஊருக்குள் வந்து விட்டது அடித்து போட்டு விட்டார்கள் காயமடைந்து விட்டது தெருவிலே கிடக்கிறது சிங்கம் அது சிங்கம் என்ற வார்த்தைக்கு அலாதியான ஒரு வீரம் இருக்கிறது அது மற்ற மிருகங்களுக்கு இல்லாத தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து அதற்கு இருக்கிறது அதுக்கு தெரியாது நான் காட்டுக்கு ராஜாண்டு சிங்கத்துக்கு தெரியாது நாம அதை வச்சிருக்கிறோம் காட்டுக்கு ராஜான் நமக்காக அதை வச்சிருக்கிறோம் அதுக்காக அதை ராஜாவை வைக்கல அதுக்கு தெரியாது ராஜா தெரியுங்களா யோசிச்சு பாருங்க அதுக்கு தெரியுமா மயில் இந்தியாவுடைய தேசிய பறவை அதுக்கு தெரியுமா நம்ம தேசிய பறவை அது என்னைக்கும் போல எதை கிடைச்சா பிந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாடுகிட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு தெரியாது நான் தேசிய பறவை நாம பார்த்தா அழகா இருந்துச்சு தேசிய பறவைன்னு வச்சோம் சிங்கம் வீரமா இருந்துச்சு அது காட்டுக்கு ராஜான்னு வச்சிருந்தோம் அதுக்கு தெரியாது ராஜா இப்ப அப்படி ஒரு சிங்கம் ஏதோ காரணத்தினால தெருவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் காயம்பட்டுருச்சு அடிபட்டு கிடக்குது நடக்க முடியல அதனால ஒண்ணும் செய்ய முடியல இப்போ போற வர்ற மனிதர்கள் அதை போய் தொட்டு பார்ப்பாங்கிறது இல்ல போற வர்ற நாய் கூட மோந்து பார்த்துருக்கு போற வர்ற நாய் கூட மோந்து பார்த்துருக்கு இதே போல இன்றைக்கு நம்மை முஸ்லிம்களை சிங்கமாக வாழ்ந்த நம்மை அடிபட்டு கிடக்கிற காரணத்தினாலே சக்கராத்துடைய நிலையில கிடக்கிற காரணத்தினாலே உலகத்திலே போகிற வருகிற நாய்கள் எல்லாம் நம்மை முகர்ந்து பார்த்து எப்ப திங்கலாம் எப்படி திங்கலாம் நாம் சொன்னது உதாரணம் சிங்கம் என்பதற்கு உலகத்தை வழிநடத்தி செல்வதற்கு நாம் சிங்கம் உலகத்தை அடித்து திம்பதற்கல்ல இந்த முழுவதிய சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்தவர்கள் முஸ்லிம்கள் முழுவதிய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் அதை விட்டு அந்த ராஜபாட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டோம் ஒரு சாதாரண மனிதன் பத்து ரூபாய்க்கு ஒரு பொய் சொல்லுவான் நாம் பத்து பைசாவுக்கு பொய் சொல்லுகிறவர்களாக இந்த உலகமே எனக்கு வந்தாலும் சரி ஒரு பொய் நான் சொல்ல மாட்டேன் ஏன் பணம் பொய்யால் பணம் வருவதில்லை பொய்யால் பணம் வந்தால் அது லாபம் தருவதில்லை அப்படியே லாபமாக உலக ரீதியே கணிக்கப்பட்டாலும் அது சுகம் தருவதில்லை என்பது எனக்கு தெரியும் பத்து பைசா இல்ல பத்து கோடி வந்தாலும் சரி அது பொய் சொல்லி வந்திருந்தால் ஏமாற்றி வந்திருந்தால் லஞ்சம் வாங்கி வந்திருந்தால் வட்டி வாங்கி வந்திருந்தால் அடுத்தவர்கள் சொத்து அபகரித்து வந்திருந்தால் மசிதனுடைய பணத்தை எடுத்திருந்தால் மதரசாவுடைய பணத்தை சுழித்திருந்தால் அனாதைகளுடைய சொத்தை அபகரித்திருந்தால் வாரிசுகளுடைய சொத்தை வாரிசுகளுக்கு கொடுக்காமல் மூத்த அண்ணன் வைத்துக் கொண்டு அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தால் அந்த சொத்துக்களில் இருந்து சுகம் வராது அந்த சொத்துக்கள் உங்களை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் ஆக்கும் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன மூல காரணம் ஒன்றுதான் அல்லாவிற்கு பயப்படாதுதான் காரணம் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி அது எனக்கு வர வேண்டும் என்று எப்படி அல்லாஹுவை நம்பாதவர்கள் அல்லாஹுவை உணராதவர்கள் அல்லாஹுவை புரியாதவர்கள் நினைக்கிறார்களோ அதே போல நாமும் நினைக்கிறோம் இந்த உலகம் ஒன்றும் செய்வதில்லை இந்த உலகத்துடைய பொருள்கள் எதுவும் எதுவும் செய்வதில்லை ஆகுவதும் அவனாலே அழிவதும் அவனாலே இருப்பதும் அவனாலே இறப்பதும் அவனாலே கொடுப்பதும் அவனேதான் எடுப்பதும் அவனேதான் இரணமும் அவன் கையிலே மரணமும் அவன் கையிலே நானும் அவன் கையிலே நீங்களும் அவன் கையிலே அவன் ஆட்டுவித்து ஆடுகிறவர்கள் தான் நாமே தவிர நாமாக ஆடுகிறவர்கள் அல்ல நாம் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மஸ்ஜித் இங்கே எதுவுமே கிடையாது வெளிச்சத்துக்கு விளக்கிருக்கிறது இருக்கிறது ஏதோ கஷ்டமில்லாமல் சொல்க வேண்டும் என்பதற்காக ஃபேன் இருக்கிறது மழை வெயிலுக்கு பாதுகாப்பாக ரூப் இருக்கிறது நிற்பதற்கு சௌகரியமாக இருப்பதற்கு புலோர் இருக்கிறது இந்த மழையும் காற்றும் தாக்காமல் இருப்பதற்காக நான்கு வர சுவர்கள் இருக்கின்றன இது தவிர மஸ்ஜிதில் வேறு என்ன இருக்கிறது சோதர்கள் இங்கே வருபவன் உணர வேண்டும் என்னால் எதுவும் ஆகாது இந்த உலகத்துடைய பொருட்களால் எதுவும் ஆகாது என்னுடைய ரப்பை கொண்டுதான் அவன் ரப் அவன் படைக்கிறவன் பராமரிக்கிறவன் பாதுகாக்கிறவன் அவனை கொண்டுதான் ஆகும் என்பதை உணர்வதற்காகத்தான் இங்கே வா இங்கே வா வெற்றிடத்துக்கு வா இங்கே ஒன்று வைக்கப்பட்டிருக்கவில்லை பணம் கிடைக்காது காசு கிடைக்காது சொத்து கிடைக்காது எதுவுமே கிடைக்காது எதுவுமே இருக்காது இந்த மசிதிலே ஏதோ மசிதுக்கு வெளியே தேவைக்கு தண்ணீர் வைத்திருக்கிறோம் பொது செய்வதற்காக பீஷாவு தேவையானால் அதற்காக தண்ணீர் அது கூட மசிதிலே சேர்ந்ததல்ல முறை என்னவென்று சொன்னால் மசிதிக்கு வருகிறவர்கள் வீட்டிலே ஒது செய்துவிட்டு ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருப்பதெல்லாம் வீட்டிலே செய்துவிட்டு மசிதிக்கு வருவதுதான் முறை ஆனால் நம்முடைய மசித் என்ன செய்வது இவர் கடையிலிருந்து அவசர அவசரமாக காலையில ஒன்பது மணிக்கு அடக்கிய மூத்திரத்தை இங்கே கொண்டு வந்துதான் கழிப்பார் அந்த ஒன்னே கால காமத்தாருக்கும் ஒரு மணி காமத்தாருக்கும் அப்ப வரும்போதே அவசரமா ஒண்ணுக்கு இருக்கிறேன்னு வருவார் முதல் வேலை மசித வந்து செய்யற வேலை அதுதான் அது அங்கேயே முடிச்சு கொண்டு வர வேண்டியதுதான் முறை ஒது நீக்க செய்து கொண்டு சொந்த தண்ணியை ஒது செய்கிறத முறை அடுத்தவங்க தண்ணியை ஒது செய்யறது என்ன முறை சகோதரர்களே அடுத்தவங்க தண்ணி பொது தண்ணி தானே இது வக்கம் சொத்து வக்கம் சொத்தை தேவையான சமயத்தில் உபயோகிப்பது தான் முறையை தவிர தேவையில்லாத சமயத்திலும் வக்கம் சொத்தை உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் தன்னுடைய இடத்திலே பூர்த்தி செய்து கொண்டு வர வேண்டும் அதீசிலே வரும்பொழுதெல்லாம் இப்படித்தான் வருகிறது யார் ஒது செய்து கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் ஒது செய்து கொண்டு வீட்டை விட்டு புறப்படுவது வீக்க ஒது செய்தாலே இது இடையில வந்த பேச்சு நான் சொல்லிக்கிட்டு வந்த பேச்சு அப்படியே இருக்கு வீக்க ஒது செய்தாலே ஒரு விசேஷம் இருக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க நானே பேசிக்கிட்டே இருந்தேன் காலையில இருந்து எல்லாம் அவங்களே தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க நீங்க சொல்லுங்க வீட்டுல செய்யறதுல என்ன விசேஷம் அஜர்த்த சொல்லுங்க சொல்லுங்கிறாரு எங்க பணம் யாராவது கொடுத்து அதர்த்த வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க என்ன இருக்குங்க பாவம் மன்னிப்பு இங்கே இங்கே பறக்கிறது ஒரு அடிக்கு நின்று வீட்டுல ஒதுச்சீடா வீட்டுல தீல் வரும் கொஞ்சாடி பார்த்து நம்ம ஒதுக்கிறத பிள்ளைகள்லாம் பார்ப்பாங்க ஒது செய்யறது நம்ம மிஸ்வாக் செய்யறது ஒது செய்யறது அப்போ உது செஞ்சாலே ஓ ஒது தீனுடைய காரியம் இன்னும் ஒது தீனுடைய காரியம் மட்டுமல்ல ஒது சிலாகல் ஊமின் ஒது என்பது சைத்தானை எதிர்த்து போராடுவதற்குரிய ஆயுதம் ஏகே பாட்டி சைத்தானை ஏழு சுட முடியும் ஏகே பாட்டி செவன்ல சுட முடியும் இல்ல அதை விட பார்ட்டி எயிட் பார்ட்டி வரட்டும் ஒண்ணு வந்தாலும் சுட முடியாது சைத்தான் ஒண்ணு செய்ய முடியாது சைத்தானை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்குரிய ஆயுதம் ஒதுதான் ஒரு மனிதர் ஒரு மூமின் ஒதுவோடு இருப்பது அவர் ஈமானோடு இருப்பதற்கும் சைத்தானை எதிர்த்து போராடுவதற்கும் உள்ள ஆயுதம் அதே போல நோன்பு அசௌவு ஜீர்ணத்துவம் நோன்பு என்பது கேடயம் ஒது என்பது ஆயுதம் வாழும் கேடயம் ஒதுவோடு இருக்கணும் முடிந்த வரைக்கும் நோன்போடு இருக்கணும் சைத்தா பக்கத்துல வரமாட்டான் ஆனா நம்ம நோன்பு எப்பங்க வைப்போம் ரம்ஜான் வருதுன்னா இன்னும் நாலு மாசம் நாலு மாசம் தான் இருக்கா வந்துருச்சா அதுக்குள்ள வந்துருச்சா என்ன கேக்குறாருங்க இந்த நாலு மாசம் இருக்கு வந்துரு ரம்ஜான் நேற்று அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் அதுக்குள்ள வந்துருச்சா எதுக்குள்ள வந்துருச்சு பதினோரு மாசத்துக்கு பிறகுதான் வருது ஏன்னா அஞ்சு மாசத்துக்கு பிறகு வந்துருச்சு கேக்குறாருங்க இதுக்குள்ளே வந்துருச்சு கஞ்சியில சந்தோஷம் வடையில சந்தோஷம் ஈதுல சந்தோஷம் புதுத்துறையில சந்தோஷம் ஆனா நோன்பு ரம்ஜான் வந்துருச்சுன்னா போச்சு பதினோரு மாசத்துக்கு பிறகுதான் வரும் நோன்புங்கிறது இருக்கிறதே நமக்கு அது வரும்போதே கொஞ்சம் வைக்கிறோம் எல்லாம் வைக்கிறோம் அதுல இருந்து சந்தேகம் இல்லை ஆனா கூட நோம்புன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு வலிக்குது நமக்கு லேசம் எங்கேயோ ஒரு பக்கம் கிட்னியில வலிக்குது ஆனாலும் சரி அந்த மாஹோல் அந்த சூழ்நிலை ரம்ஜான்ல சூழ்நிலை வந்தது பாருங்க அதனால நோம்பு வைக்கிறோம் சூழ்நிலை இல்லாம இருந்தா நோம்பு வைக்க முடியாது எல்லாரும் நோம்பு வச்சிருக்காங்க ஒரு சூழ்நிலை அதனால நோம்பு வைக்கிறோம் இல்லைன்னா வைக்கிற கஷ்டம் அல் அசௌ ஜுன்னத்தும் வல் ஒபு சலாகும் நோன்பு என்பது கேடயம் ஒபு என்பது ஆயுதம் சைத்த பக்கத்துல வரமாட்டான் ஆனா அதுவும் இருக்க வேண்டிய முறையில் இருக்கணும் இல்லைன்னா வாழ் தீட்டு இல்லை கூர்மை இல்லை என்ன செய்வான் எது அந்த வாழை பிடிங்கிட்டு போய் கூர்மையாக்கி வந்து நம்மளை குத்திட்டு போயிடுவான் இருக்க வேண்டிய முறையில உதவு இருக்கணும் இருக்க வேண்டிய முறையில உதவும் நோன்பு இருந்தால் அதுவே பெரிய ஆயுதம் வீட்டுல உதவு செய்தால் சின்ன பையன் கூட பாப்பா பாப்பா என்ன செய்யறீங்க அத்தா என்ன செய்யறீங்க பாப்பானா இல்லீங்களா அவன் பார்த்து கேட்கறது இல்ல அவன் பார்த்து என்ன செய்யறீங்கன்னு கேட்கறது இல்ல நம்ம கையை சுருட்டிட்டு உட்கார்ந்த உடனேயே இன்னும் விசுவாசம் விசுவாசம் பேச உடனேயே பையன் பாப்பா எங்க அத்தா உதவு செய்கிறார் அப்ப ஒவ்வொரு எதுக்கு செய்கிறார் தொழுகிறதுக்காக செய்கிறார் அப்ப தொழுகிறதுங்கிறது கடமை எங்க அத்தா செய்யற வேலை நானும் செய்யணும் பையன் சொல்லுவானுங்களா இல்லைங்களா இன்னைக்கு சொல்லல பதினாறு வயசுல சொல்லல இருபது வயசுல சொல்லல இருபத்தஞ்சு வயசுல சொல்லல ஒரு நாள் நம்ம மூத்தா போயிடும் இல்லைங்களா அப்பாவா இருக்கிற நம்ம மூத்தா போயிடுமா இல்லைங்களா நாம மூத்தா அன்னைக்கு தான் அவன் அத்தாங்கிற உணர்வே அவனுக்கு வரும் எங்க அத்தா அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு போகணும் நமக்கு மரியாதை கிடைக்கிறது நான் முதல்ல போகணும் இருந்துகிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு மகன் உள்ள கேளு அது கேளு இது கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லா வச்சிருந்தா இருக்கத்தான் வேணும் ஆனா கூட என்ன செய்யணும் சொன்னா உரிமைகளை மகனுக்கு கொடுத்துட்டு சும்மா அப்படியே லேசா பாத்துக்கிட்டு இருந்தா போதும் வயசானதுக்கு பிறகு எல்லாம் என் கையில் இருக்குன்னு நினைக்கிறதாங்க தொந்தரவு அதாவது பையனை உரிமையா விட்டுறதும் இல்லை அது அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதனால பையன் போன பிறகு நம்ம மௌத்தான பிறகு நானே உங்களை சொல்றது நான் மௌத்தான பிறகு என் மக்கள் சொல்லுவாங்க எங்க அத்தா இப்படித்தான் சொன்னார் எங்க அத்தா இப்படித்தான் உதவி செஞ்சுட்டு போவார் எங்க அத்தா இப்படித்தான் சொல்லுவார் எங்க அம்மா இப்படித்தான் உதவி செய்யும் இவன் சொல்லுவான் எங்க அத்தா சொல்றபடி நடக்கிறது அவனுக்கு அப்பதான் புத்தியே வரும் இன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது ஆசாரகும் அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ரெண்டு காரியங்கள் என்று அவர்கள் செய்துவிட்ட காரியங்கள் இதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ஆசாரகம் அவர்கள் சென்ற பிறகு அவர்களுடைய காரியங்களினால் ஏற்படுகிற எதிர் விளைவுகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் நாம் செய்த காரியங்களுடைய எதிர்விளைவுகள் பின்விளைவுகள் வியாக்ஷன் அதையும் அல்லா பதிவு செய்து வைத்திருக்கிறான் வியாக்ஷன் என்ன நாம சொன்னதற்கு நம்ம மகன் செய்யற அமல் நாம செய்வதை பார்த்து நம்ம மகன் செய்யற அமல் நாம செய்வதை பார்த்து நம்ம மகன் செய்யற அமல் நாம் நல்ல காரியங்கள் வீட்டில் செய்வதா அதை பார்த்து வீட்டில் தொழுகிறது சுண்ணத்து தொழுகிறது கூட வீட்டில் தொழுகிறது நல்லது இப்ப நம்ம வீட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பாருங்க மிஸ்வாக் மசிதே வச்சுட்டு போயிடுவார் மிஸ்வாக் வச்சுட்டு போயிடுவாருங்க மசிதில குரான் சரி மசிதில குரான் சரி மசிதில யாரும் தேடுவ மாட்டாங்க அதை எடுத்துட்டு என்ன செய்யறது யாரும் எடுக்க மாட்டாங்க மிஸ்வாக் மசிதில சில ஊர்ல தொப்பி மசிதில தஸ்மி மசிதில அதுவும் சில நாடுகள்ல பார்த்திருக்கோம் நிறைய தஸ்மி குவிச்சிருக்கு நம்ம நாட்டுல அப்படி இல்ல சில நாட்டுல இந்த இதுல பெல்ஜியம் இந்த மாதிரி இடத்துல பார்த்தேன் நூறு இருநூறு தஸ்மி பண்ணி இருக்கும் ஒருத்தர் உட்காந்து எடுத்து தஸ்மி வீசுவார் பரவ தொழுது முடிஞ்ச உடனே அப்படி எல்லா கையிலும் கிடைச்சிடும் இவர் தஸ்மி ஓட்டிட்டு அரிசிக்கு வீசுவார் திரும்ப பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு தஸ்மியோட நிலை இவ்வளவு மோசமா போச்சான் இவர் அங்கிருந்து வீசுறாரு ஒருத்தர் ஆனா கடற்கரை அது ஓதுறது எப்படி சுப் சுப் சுப் சுப்பா ஆனெல்லாம் அல்ல செல்விக்க வேண்டியதான் நாம சுப்போட சரி சுப் சுப் சுப்னு போயிட்டே இருக்கும் அந்த நூறு எவ்வளவு நேரத்தில் முடியுங்க நூறு செகண்ட் கூட இல்லைங்க ஒரு உழுவு வர சாப்பிடற நேரம் இல்லை ஒரு உழுது வர சாப்பிடற நேரம் இல்லை நூறு சுவாலம் ஐம்பத்தி மூணு முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி மூணு முடிஞ்சிருச்சு இந்த கை போற வேகத்தை பாத்துருக்கீங்களா எதுவும் உலகத்தில் இந்த வேகத்தில் போ சூப்பர் ஃபாஸ்ட விட சூப்பர் ஃபாஸ்ட் அவ்வளவு வேகத்தில் போகும் அது முப்பத்தி மூணு போய் நின்றுக்கும் நின்ற பிறகுதான் இவருக்கு ஞாபகமே வரும் அது வரைக்கும் இங்கேயாவது இருப்பார் அதுக்கு தானா தெரியும் எப்படி இந்த கிராமங்களுக்கு போற மாட்டு வண்டிக்கு வண்டிக்காரன் தூங்கிடுவோம் மாடு பாட்டுக்கு போயிட்டு கிராமத்துக்கு போற மாட்டுக்கு வண்டிக்கான தூங்கிடுவான் படுத்து மாடு மாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பின்னால ஹாரன் சத்தம் கேட்டா என்ன மாடு என்ன செய்யும் தானே ரோட்டை விட்டு இறங்கிக்கும் பஸ் போன பிறகு தானே ஏறிக்கும் பிறகு இருக்கும் எங்க ரைட் லெப்ட் தானே திரும்பிக்கும் அதுக்கு ஊர் தெரியும் அது மாதிரி நம்ம விரலுக்கு இயற்கையா நம்ம உறுப்புகளுக்கு எல்லாம் என்ன செய்யணுங்கிறது இயற்கையா தெரியும் பழக்கி விட்டுட்டா தானே ஆட்டோமேட்டிக்கா செய்யும் சுப்புன்னு ஆரம்பிச்சு விட்டா போதும் அங்க போய் முப்பத்தி மூணுல டக்குன்னு நிற்கும் அப்புறம் அல்லுன்னு ஆரம்பிச்சு விட்டா போதும் அங்க போய் முப்பத்தி மூணுல அல்லுன்னு நிற்கும் அல்லான்னு ஆரம்பிச்சு விட்டா போதும் அல்ல போய் கடைசியில் முப்பத்தி நாலுல நின்றும் நின்ற உடனே நாளைக்கு இருக்கிற அப்படி பண்ண அம்மா இதுல அம்மா என்ன கிடைக்குங்க ஹோட்டல்ல மசால் தோசைக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி அதாவது விளையாட்டுக்கு சொல்லல சோழர்களே முஸ்லிம்களே எங்கு போய்விட்டீர்கள் சிந்தித்தீர்களா உங்களுடைய மசிது சரியாக இல்லை கட்டிடம் இருக்கிறது ஆனால் இந்த மசிதுக்குள்ள வருகிற மனிதன் என்ன கண்ணோட்டத்தோடு வர வேண்டுமோ நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வருகிறேன் எல்லாவற்றையும் எல்லாவற்றைக் கொண்டு எதையும் எதுவும் ஆகாது என்று நான் இங்கே வருகிறேன் இங்கே வந்த பிறகு கூட அல்லாவுக்கு முன்னாலே நின்ற பிறகு கூட எல்லா கைகால சொத்து நின்ற பிறகு கூட முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா என்னுடைய கையால் என் கையில் எதுவும் இல்லை என்னுடைய கையால் எதுவும் ஆகப் போவதும் இல்லை என்னுடைய கையில் எதுவும் இல்லை என்னுடைய கையால் எதுவும் ஆகப் போவதில்லை ஹேண்ட்ஸ் அப் இப்படி தூக்கணும் அப்படி தூக்கிறது தான் அல்லா சொல்லிக் கொடுத்த மாதிரி இப்படி தூக்கி காலுக்கு நேரம் தூக்கி எவ்வளவு தூக்குங்க எவ்வளவு தூக்குங்க சில பேர் தூக்குறது எவ்வளவுன்னு கேட்பாங்க அடே தூக்குறது எவ்வளவுன்னு கேட்காத முதல்ல தூக்கு பஸ் இருக்குமா கைய தூக்கு அது மாதிரி கட்டது எங்க கேட்பாங்க இங்கேயா இங்கேயா இங்கேயா முதல்ல மசீதுக்கு வந்து கட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் கட்டு போடல கட்டாதவனுக்கு கட்டளை பத்தி பிரச்சனை படிக்கிறது வேண்டிய அவசியம் கட்டாதவங்க நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் கட்டவங்க ரெண்டு பேர் இந்த கட்டவங்க ரெண்டு பேர் அடிக்கடி மடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க கட்டவா இங்க கட்டவா இங்க கட்டவா எந்தகத்தினாலும் சரி ரசூலாய் சாசமுடைய இருக்கிறது அதனால ஒரு பெரிய தவறு வர்றதில்லை எல்லாமே கூடும் என்றுதான் எல்லா மதகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்க கட்டணம் தொழில் கூடாதுன்னு என்ன மதகமும் சொல்லல தொப்புடு கீழே கட்டினா கூடாதுன்னு என்ன மதகமும் சொல்லல கையே கட்டா இருந்தா கூட தொழில் கூடாதுன்னு என்ன மதகம் சொல்லல வா முதல்ல தொழு முதல்ல ஆனா சோதரர்களை கை தூக்குவதற்கு அர்த்தம் என்ன இதுதான் சொல்லுகிறோம் அல்லாஹ் இருக்கிற என்னுடைய கையில் எதுவும் இல்லை என்னுடைய கையால் எதுவும் ஆகப் போவதும் இல்லை இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அல்லாவுக்கு முன்னால கை கட்டி இருக்கிறோம் கை கட்டுறதுன்னு சொன்னாலே என்ன இருக்கிற எல்லாம் தெரியும் யாராவது ஒரு கையை கூப்பிட்டு சொல்றோம் ஏ இனிமேல் சேர்த்து செய்யக்கூடாது சரியா சரி இனிமேல் ஒண்ணு பேசக்கூடாது ஒண்ணு செய்யக்கூடாது சரியா கட்டு கைய இங்க கவர்னரா இருந்தாலும் வந்து கட்டணும் ஆனா இப்ப இருக்கிற கவர்னர் இங்க வரக்கூடாது கவர்னரா இருந்தாலும் கட்டணும் கை கட்டணும் ஜனாதிபதியா இருந்தாலும் கட்டணும் நான் ஜனாதிபதி எல்லாத்துக்கும் நான் தான் ஆர்டர் போடுறேன் இந்த நாட்டுடைய தலை குடிமகன் ஆனால் நீ அல்ல தலை குடிமகனாக இருக்கலாம் இங்க வந்தால் சாதாரண ஒரு அடிமை எப்படி அடிமையோ அதே போல தலை குடிமகன் இங்க வந்தால் அடிமை அவர் உசைனியா அண்ட் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா திருக்குரான் இஸ்லாமிய பெரியவர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகு சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஆதி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five அவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி சாதாரண இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி சாதாரண ரோடு கூட்டுகிற ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி இங்க வந்து என்றால் ஜனாதிபதி தான் முதல் சம்பளம் நிற்கிற எந்த சட்டமும் கிடையாது இங்கே தொழிலாளியாக இருக்கிற காரணத்தினால் பின் சம்பளம் நிற்கிற சட்டம் கிடையாது முதலாளியாக இருக்கிற காரணத்தினால் இமாமுக்கு முன்னால் போய் நிற்பார் என்று கிடையாது அல்லது இந்த மசூதியில் இருக்கிற எந்த இடத்தையும் இன்று வரை உரிமை கொண்டாடியவர்களும் கிடையாது உரிமை கொண்டாடவும் கூடாது உலகத்துல பல இடத்துல பார்த்தா ஸ்டேஜ் இருந்தா ஸ்டேஜ்ல இன்னார்தான் உட்காரலான் இருக்கும் முன்னால சீட்டுகள்ல இன்னார்தான் உட்காரலான் இருக்கும் அடுத்த சீட் இன்னா இருக்குன்னு இருக்கும் அதுக்கடுத்து சீட் இன்னா இருக்குன்னு இருக்கும் உலகத்துல இட ஒதுக்கீடு செய்யப்படாத நபர்கள் கிடையாது இங்கே இட ஒதுக்கீடு கிடையாது யார் முன்னால் வருகிறார்களோ அவர் முதல் தன்மையை நிற்பார்கள் ஆனா இது நமக்கு ஆகி போயிட்டதுனால இதை பத்தி உள்ள அறிவு தெரியல உலகத்தை எந்த இடத்துல அப்படி கிடையாது நம்ம மக்கள் ஒண்ணுதான் சாதாரண ஒரு ஆளு அவன் போட்டுக்கிற சட்ட பராரியாக இருக்கிறான் பங்கரையாக இருக்கிறான் பார்ப்பதற்கு லட்சணம் இல்லாமல் இருக்கிறான் அவலட்சணமாக இருக்கிறான் அசிங்கமாக இருக்கிறான் அவன் அன்றாட காய்ச்சியாக இருக்கிறான் ஆனால் பள்ளிக்கு முதல் வந்துவிட்டால் அவன் மோதினாருக்கு பக்கத்தை வந்து நிற்பான் பின்னால் வந்த முதலாளி கோடீஸ்வரர் கடைசி சபையில ஓரத்திலே நிற்பார் அவருக்கு நேரம் ஃபேன் இல்லை இங்கே இந்த பங்கரைக்கு நேரம் ஃபேன் இருக்கும் அடே நீ எப்படிதான் ஃபேனுக்கு போய் நிற்கிறான்னு கேட்க முடியாது ஏனென்றால் அல்லாஹுக்கு முன்னால் அனைத்து உலகமும் சமம் இந்த கொள்கை போதிச்சிட்டால் உலகத்தில் வேற எந்த சண்டையை வராது சச்சரம் வராது மனிதர்களை சமமாக நடத்தணும் சொல்றாங்களே சமமாக நடத்தப்படுகிற இடம் முதல்ல மசித் தான் உலகத்துல ஒரு இடம் காட்டுக்க பார்க்கலாம் யாராவது நான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு பழக்கமா போயிட்டதுனால இது தெரியல இல்லையானால் மசூதுக்குள்ளே நடத்தப்படுகிற விதமே தனி மசூதுக்குள்ளே வந்த பிறகு தனி முதலாளியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் லேசா குனிஞ்சா போதும் ஏழையா இருக்கிறவங்க மட்டும் கீழே விழுகட்டும் அப்படி இருக்காங்க அட எவ்வளவு சரி நெத்தி கொண்டு வந்து கீழே என்ன அர்த்தம் உன்னுடைய அறிவை அண்ணாக இடத்துல ஒப்படை என்ற அர்த்தம் உன்னுடைய சிந்தனை அல்லாஹிடத்தில் ஒப்படை நீ உன்னுடைய அறிவுப்படி நடக்கக்கூடாது நீ உன்னுடைய சிந்தனைப்படி நடக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் ஆட்சிப்படி நடக்கக்கூடாது உன்னுடைய இச்சைப்படி நடக்கக்கூடாது தலையை கொண்டு வந்து பூமியில வை எவ்வளவு வச்சிருங்க பூமியில எவ்வளவு வரைக்கும் கீழே போகணும் செஞ்சாவில எவ்வளவு வரைக்கும் போகணும் எத்தனை அடி போகணும் ஒரு மனிதன் எத்தனை அடியோ அத்தனை அடி போகணும் நாலு அடி உயரம் இருக்கிற மனுஷன் நாலு அடி கீழே போகணும் அஞ்சடி உயரம் இருக்கிறவனுக்கு அஞ்சடி கீழே போகணும் சரிங்களா சொல்றது இவர் அஞ்சடி உயரம் மொத்த கீழே உணவு உயரமா இருக்கும் அஞ்சடியா இருக்கும் இல்ல அந்த ஆலம் சொன்ன மாதிரி ஏழு அடி எட்டோ ஏழங்கிற இருந்தால் அவர் ஏழு அடி ஏழங்கிற போகணும் ஏழு அடி ஏழங்கு அவ்வளவு உயரமா இருக்கிறேன் நான் கொஞ்சம் குனிஞ்சா போதுமே இல்ல நீ ஏழு அடி ஏழரை அடி ஆகணும் தலையை கொண்டு போய் கீழே வச்சாகணும் ஒரே ஒரு அரை இன்ச்சு தலை மேல வச்சுக்கிட்டாரு பூமியில ஒட்டாம குடும்பம் செஞ்சுதான் கூடாது கொண்டு போய் வை எவ்வளவு முடியுமோ அவளை கொண்டு வைத்தேன் சகோதரர்கள் அல்லாஹுடைய கட்டளையில் உலகத்திற்கு சமாதானத்தை சாந்தியை சகோதரத்துவத்தை அன்பை போதிக்கிற ஒரே இடம் இந்த மசில் தான் இந்த மசிலுடைய அந்தஸ்து நமக்கு இப்பொழுது வழங்காது சகோதரர்களை ஏன் அல்ல ரசூர்லாய் சல்லாஸ் அப்படி சொன்னார்கள் அல்லாவுக்காக ஒரு வீட்டை கட்டினால் ஒரு மசிலை கட்டினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் சாதாரண ஒரு விஷயமா செங்கோட்டை கட்டினாலுக்கு சொர்க்கத்தில் வீடு கிடைக்காது அவர் கட்டின செங்கோட்டை செங்கோட்டை செல்வன் நம்ம கட்டுரையில எத்தனை சென்ட் தானே கேட்போம் சென்ட் தானே கேட்கறது பழக்கம் அது கூட சென்ட் சொல்றதுக்கு சரியா நல்லா இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு இருபதுக்கு இருபத்தி ரெண்டு மொத்தம் மூணு ஜனாதா வைக்கலாம் நேரத்தில் வச்சா அகலத்தில் ஒரு ரெண்டு ஜனாதா நான் குறை சொல்லல இதை பெருசா நினைக்க வேண்டாங்கிறது தான் சொல்றேன் இல்லைங்க எவ்வளவு பெருசு ஒரு மனைங்க எவ்வளவு ஒரு மனைங்கிறது ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு அடி நீளம் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி அகலமா எவ்வளவு ஒரு மனை அறுபதுக்கு நாற்பது அறுநூறு இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி செங்கோட்டை இருநூத்தி நாற்பத்தோரு ஏக்கர் ஷாஜஹானுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும் இருநூத்தி நாற்பத்தோரு ஏக்கர்ல அவர் செய்திருந்த மயில் சிம்மாசனம் இருக்குதே அன்றைய ரூபாய் கணக்குப்படி அஞ்சு கோடி ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு அன்றைக்கு அன்னைக்கு அஞ்சு கோடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாள் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு கோடி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு கோடிக்கு என்னங்க மதிப்பு இன்னைக்கு என்ன மதிப்பு தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நான் அறுபத்தி எட்டுல நான் திருச்சியில் இருக்கும்போது இங்கே இருக்கும்போது இங்கே இருந்தேன் ஜாமியான்வாரூர்ல இருந்தேன் ஜாமியான்வாரூர் தான் எனக்கு ஓடி கொடுத்த இடம் நான் ஓடி கொடுத்த இடம் வேறு அது எனக்கு ஓடி கொடுத்த இடம் அங்கே இருந்தேன் அப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நகைக்கடையில போய் ஒரு நகையை மாற்றும் பொழுது பவுன் விலை நூத்தி பத்து ரூபாய் நான் அப்படி கலவனா போயிட்டேன் கலவன் தான் பார்வைக்கு அப்படி மோசமான கலவனா இல்லை என்னோட வயசுல நான் நூத்தி பத்து ரூபாய்க்கு எனக்கு கல்யாணம் நடந்த பிறகு நான் பவுன் வாங்கியிருக்கிறேன் இன்னைக்கும் அந்த நூத்தி பத்துக்கு தான் கரையில் நாலாயிரத்தை எட்டி இருக்கிறது என்று சொன்னால் நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அந்த தங்க தங்க சிம்மாசனம் இருக்கிறது மயில் சிம்மாசனம் இருக்கிறது அஞ்சு கோடி இன்னைக்கு ஐநூறு கோடிக்கு மேலே ஆகும் அப்படிப்பட்ட சிம்மாசனம் தயார் செய்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர்ல சிம்போட்டை கட்டி இன்றைக்கு வருகிற பிரதமரும் கூட அங்கே போய்தான் குடியேற்ற வேண்டியது இருக்கிறது ஆனால் முகலாய என்ற பெயரை சொல்லாமல் அங்கேதான் போய் குடியேற்ற வேண்டியிருக்கிறது அப்போதுதான் அதற்கு மரியாதை என்ற அளவிலே அந்த மன்னர் கட்டியிருப்பார் ஆனால் இந்த நான் நிலைத்திருப்பேன் இங்கேயே இருப்பேன் என்ற எண்ணம் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் நானும் பௌத்தாகிவிடுவேன் இந்த செங்கோட்டை கையை விட்டு போய்விடும் இங்கு நான் ஏதோ குழுமை கொண்டாடி கொண்டிருக்கிறேனோ அதற்கு உரிமையாளன் நாளைக்கு வேறொருவன் வந்து விடுவான் எது என்னுடைய கையில இன்றைக்கு இருக்கிறதோ இது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ நேற்று அது வேறொருவனுடையதாக இருந்தது இன்று என்னுடையதாக இருக்கிறது நாளை அது வேறொருவனுடையதாக போய்விடும் இல்லையா நிறைய பேருக்கு இது கவனத்திலே கூட வருவதில்லை இந்த வீடு பங்கிடப்படும் இதை வீட்டு பங்கிட்டுக் கொள்ளவர்கள் யாராக இருப்பார்கள் நம் பிள்ளைகளாக இருப்பார்கள் அந்த வீட்டு பத்திரம் அவர்களுடைய பெயருக்கு போய்விடும் அது பத்திரமாக போயிருக்கும் என்பது கவனத்திலே கூட வராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இது இதுதான் சொல்ல வருகிறேன் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து மனிதன் உண்டாக்கிக் கொள்ள வேண்டிய எண்ணமே என்னை கொண்டும் ஆகுவதில்லை எதை கொண்டும் ஆகுவதில்லை அல்லாஹை கொண்டு என்று சொல்லி நேரான பாதையை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் நேரான பாதை என்றால் என்ன குரான் சொல்லுகிற பாதை நேரான பாதை நபி சொன்ன பாதை நேரான பாதை இஸ்லாம் சொல்லுகிற பாதை நேரான பாதை இஸ்லாமும் குரானும் ஏதோ சடங்கல்ல இஸ்லாம் குரான் என்ன இல்லைங்க அப்படி அப்படி கையை காமிச்சிட்டோம் அப்படியே குத்துக்கிட்டோம் அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டோம் அப்படி ஒரு முத்தம் கொடுத்தோம் குரானுக்கு ஒரு முத்தம் அப்புறம் எதுக்கு ஒரு முத்தங்க தஸ்பி ஒளி வச்சு அதுக்கு ஒரு முத்தம் அப்புறம் எதுக்கு முத்தங்க பாத்தியா ஒதுக்கு அதுக்கு ஒரு முத்தம் எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு போயிடும் முத்தம் என்பது நம்ம இடத்துல ஒரு கண்ணியமான சொல் முத்தம் என்பது கண்ணியமான பொருள் எந்த பொருளை நாம் மதிக்கிறோமோ ஆக பெரிதாக விரும்புகிறோமோ அதற்குத்தான் முத்தம் கொடுக்கிறோம் எனவே ஹஜர அஸ்வதிக்கு காலத்துள்ளாவிலே இருக்கிற கருப்பு முத்தம் கொடுக்கிறோம் முத்தம் கொடுப்பது உன்னதமான செயல்தான் ஆனால் முத்தத்தோடு முடிந்துவிட காரியமா அங்கிருந்துதானே அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் எனவேதான் தொழுக வருகிறவர்களுக்கு அல்லாஹால சொல்லுகிறார் நீங்கள் தொழுகைக்கு வந்து நின்று சரியாக இருந்தாலும் சரி அல்லது இமாமோடு இருந்தாலும் சரி இமாம் ஓதும்போது இமாமுடைய கிராத்து உங்களுக்கு கிராத் மண்கானலகு இமாமும் கிராத்து இமாமே கிராத்துள்ளகு இமாம் கிராத் ஓதினால் அலஹந்து இல்லா ஹிரபில் ஆலமீன் ஓதிக்கொண்டே வருகிறார் இந்துன சிராத்தல் முஸ்தகிம் என்று அவர் சொல்லுகிறார் நாம் ஆமீன் என்று சொல்கிறோம் தனியாக சொல்லுதால் நானே அதை ஓதுகிறோம் என்ன ஓதுகிறோம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகிம் அல்லாவிடத்தில் கேட்கிறோம் நேரான பாதையை காட்டுவாயாக சிராத்தை முஸ்தகையும் காட்டுவாயாம் சிராத்தை முஸ்தகையும் என்றால் என்ன அர்த்தம் சோதர்களே எல்லா நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துள்ள ஒரு வழி அதற்கு பெயர் தான் சிராத்தை முஸ்தகம் சடங்கல்ல ஒரு சம்பிரதாயம் அல்ல ஏதோ செய்து விட்டோம் முடித்து விட்டோம் பிறகு இஷ்டத்துக்கு வாழலாம் இல்லை ஒரு மூவியுடைய வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை இறந்த பிறகு கூட அல்லாஹுடைய உத்தரவுக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கை ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே அவர் பார்ப்பார் அல்லா சொன்னதை பார்ப்பார் அவர் கேட்பார் அல்லா சொன்னதை கேட்பார் அவர் பேசுவார் அல்லா சொன்னதை பேசுவார் ஏனென்றால் அல்லாஹ் எதை பேச சொன்னாரோ அதுதான் நல்ல பேச்சு அல்லா பேசக்கூடாது என்று சொன்னதெல்லாம் மனிதருக்கு கெட்ட பேச்சு அதனால மனிதருக்கு கெடுதி வரும் அல்லா எதை பார்க்க கூடாது என்று சொன்னாலும் அதெல்லாம் அல்லா பார்க்க கூடாது என்று சொன்னால் பார்க்கவில்லை என்று மட்டுமல்ல மனிதருக்கு எது கெட்டதோ அதைத்தான் அல்லா பார்க்க வேண்டாம் என்று சொன்னான் நமக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அதை பார்ப்பது மனிதனுக்கு கெட்டது அதை கேட்பது மனிதனுக்கு கெட்டது அதை சாப்பிடுவது மனிதனுக்கு கெட்டது அங்கு நடப்பது மனிதனுக்கு கெட்டது அதை அதை பேசுவது மனிதனுக்கு கெட்டது எதுவெல்லாம் கெட்டதோ அதைத்தான் அல்லா வேண்டாம் என்று சொன்னார் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ரப்ப ஹராமாக்கியதெல்லாம் கெட்டவைகளைத்தான் கெட்டவைகளிலே சிலது வெளியே தெரியும் அது கெட்டதென்று மமா பதன் சிலது வெளியே தெரியாது சில சமயத்தில் அந்த கெட்டது நல்லதாக தெரியும் எப்படி போல பீடி குடிக்கிறவங்களுக்கு பீடி நல்லதா தெரியுது சீரட் குடிக்கிறவங்களுக்கு சீரட் நல்லதா தெரியுது அதுல சுவை இருக்குதுங்களே சுபகா நல்லா சொல்ல முடியாது எங்க ஊர்ல பாத்திருக்கிறேன் கீரனூர்ல வீட்டுல நோம்பு திறந்துட்டு போனா அங்க ஒருத்தர் ஓடி வருவார் வந்து பள்ளிவாச வாசல்ல கடைசி அது முடிவு போச்சு கையை சுடுது நூறு அங்க தொழுகையும் விடக்கூடாது வீடியும் விடக்கூடாது அது எதையாவது ஒண்ணு வீடு பள்ளிவாச வாசல் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த கடைசி அது என்ன விட வேண்டியதான் பூரா பீடி முடிச்சாச்சு இல்ல இல்ல இறுதியில் தான் இந்த இருக்கிறது இறுதி இருப்பில் தான் என்ன இருக்கிறதாம் இன்பமே இருக்கிறது போல தெரியுது அவர் இருக்கிறத பாப்பா அங்க நின்றாங்க ருகு போறதுக்கு முந்தி இதை இழுத்துட்டு போயிடணுமா அவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்கிறார் அவருக்கு அது சுகமாக தெரிகிறது பழகிவிட்டார் அதை இன்பம் தெரிகிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் கூடாது இது போன்று எல்லாமே கூடாது மது கூடாது மங்கை கூடாது போலை கூடாது லஞ்சம் கூடாது ஊழல் கூடாது கடத்தல் கூடாது கலப்படம் கூடாது அந்நிய பெண்ணை பார்ப்பது கூடாது அந்நிய பெண்களுடைய ஓசையை கேட்பது கூடாது நீங்களே சொல்லலாம் இந்த ராகங்கள் கூடாது ராகம் என்று சொன்னால் மியூசிக் மேலதாளங்களோடு கூடிய ராகங்கள் கூடாது ஏன் கூடாது அல் வினா அல் அல்கினா ருக்கியத்தை ஷைத்தான் ஹதீசில் வருகிறது அல்லது போன்ற ஒரு வார்த்தை மேல மேலதாளங்களோடு கூடிய அந்த மியூசிக் இருக்கிறது அது உணர்வுபூர்வமாக விபச்சாரத்துக்கு தூண்டுகோலாக அமைகிறது வியாபாரிக்க வேண்டிய சகோதரர்களை இது ஏன் கூடாது சத்தம் தானே அந்த சத்தத்தை கேட்டா என்ன ரசிச்சா என்ன நம்மை அறியாமல் நம்முடைய உணர்வுகள் உள்ளுணர்வுகள் தூண்டப்படுகின்றன எனவே ரசூலுல்லாய் சல்லா அலி அல்லாஹுவிலிருந்து அறிந்தவர்கள் எனவே சொன்னார்கள் அது கூடாது என்று சொன்னார்கள் எது கெட்டதோ அதுதான் கூடாது என்று ஆக்கப்பட்டிருக்கிறது நல்லதே அல்லாஹ் கூடாது என்று ஆக்கவில்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் எதை கூடாது என்று சொன்னாலும் அதை விட வேண்டும் என்ன போனாலும் சரி போகட்டுமே சோதர்களே இறுதியிலே என்ன போகும் போய் போய் இறுதியில என்ன போகும் உயிர் போகும் அது எப்பவும் போகத்தானே போகிறது அல்லாஹ் சொன்ன வழியிலே போகட்டுமே அல்லாஹ் நாடி வழியிலே போகட்டுமே என்ன செய்தாலும் எவ்வளவு சொத்தை சேர்த்து வைத்தாலும் அது சொத்தையானே இவர் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் அவர் விட்டு விட்டு போகும்போது அது சொத்தையாகத்தானே போகப் போகிறது கொண்டு போகவா போகிறார் அவருக்கு கொண்டு போகவா போகிறார் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சகோதரர்களே ஈமானுடைய வீரத்தோடு வாழ வேண்டும் பணத்துக்கு அடிமையாக வாழக்கூடாது காசுக்கு அடிமையாக வாழக்கூடாது ஒரு ரூபாய்க்காக ஒரு பொய் சொல்லக்கூடாது யா ஏதோ ஒரு சுகம் வருகிறது என்பதற்காக அதனை வட்டி வாங்கக்கூடாது ஏதோ ஒரு சுகம் கிடைக்கின்றதற்காக மதுபானங்கள் உபயோகிக்கக் கூடாது அந்நிய பெண்களை பார்ப்பதால் ஏதோ உள்ளத்துக்கு ஒரு கிளிகளுக்கு ஏற்படுகிறது எந்த காலத்திற்காக வால்போஸ்டையும் சினிமாவையும் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது அவைகளை உலகத்திலிருந்து ஒழிப்பதற்காக சோதர்களை எப்படி தொழுகை சொர்க்கத்துக்கு குறுக்க வழியோ அதே போல சினிமா நரகத்துக்கு குறுக்கு வழி தொழுகை சொர்க்கத்துக்கு குறுக்கு வழி சினிமா நரகத்துக்கு குறுக்கோயில் ஆனால் இன்று எந்த அளவுக்கு நாம் போய்விட்டோம் மற்றவர்களை சொல்லவில்லை நாம் போய்விட்டோம் சினிமா பார்க்க கூடாது என்று சொன்னால் அதனத்தை என்ன சொல்வார்கள் இவருக்கு ஒண்ணுமே தெரியல நாட்டோட நடப்பு தெரியலன்னு சொல்லுவாங்க சகோதரர்களே சொல்ல முடியாது இதே போல எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியாத நிலைக்கு போய்விட்டோம் அதை தவறு என்று சொல்ல முடியாத நிலைமைக்கு போய்விட்டோம் இதெல்லாம் விடுங்கள் வீட்டில மக்களை கூட மனைவி கூட தொழில் என்று சொல்ல முடியாத நிலைக்கு போய்விட்டோம் மனை மக்களை கூட நாம தொழுகையாளியாக இருந்தாலும் கூட நான் எப்போ சொல்றது காலையில சுபு தொழுகை வரும்போது சுபு தொழுகை வரும்போது கதவை மெதுவா திறந்து கதவை மெதுவா தாப்பா மெதுவா திறந்து கதவை மெதுவா திறந்து அடைக்கும் போது மெதுவா அடைச்சு வந்துடுறது ஏன் சத்தமா அடைச்சா ஏன் வேசாரத்தில் போக தெரியாதா அப்படின்னு கேட்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நீ தொழுகலையா தெரியும் எனக்கு நீ போ இந்த ஊர்ல நீ வாங்க பேசுற பழக்கம் இருக்கு ஏன்னா புருஷன் உரிமையா தான் பேசணுமா பத்து புருஷன் இல்லையே அதனால பன்மையா பேசக்கூடாது அப்படின்னு காரணம் பன்மையா பேசினா பல புருஷன் நீங்கள் சொன்னா நாலு பேர் தமிழ்ல நீங்கள்னா பலர் குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராவது இருக்கும் அதனால புருஷனை நீங்கள்னு சொன்னா ரெண்டு புருஷன் ஆயிருமா அதனால நீ வாழ் போற பேச ஊர் கூட இருக்கு நீ போ நான் தொழுதுப்பேன் எனக்கு தெரியும் எல்லாம் வந்த பிறகு கேட்டது வச்சுக்கல நீ தொழுதுப்பியாண்டு என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு அந்த கேள்வி அது உலக நடப்பு அதனால மெதுவா சாத்து வர்றாரு பேரை ஆஃப் பண்ணிட்டு வரலாம குறைஞ்சபட்சம் அதாவது செய்யலாம்ல ஏன்னா எதிர் கிட்டுங்கிறதுக்காக லைட்டை போட்டு விட்டு பேனை ஆஃப் பண்ணிட்டு கதவை ஏகமா தொடர்ந்து அப்ப எல்லாரும் முடிச்சுக்குவாங்க தொழுவாங்க அதான செய்ய வேண்டியது நான் சொல்லுவது தொழுவதற்கு வழியே இதுதான் சென்ற ஒரு பத்து நாளைக்கு வந்து இங்கதான் திருச்சி ஏதோ இடத்துக்கு வந்தது அங்க கூட சொன்னேன் தொழுகிறதுக்கு முதல்ல வழி என்ன ராத்திரிக்கு நேரத்தில் படுக்கணும் ராத்திரி ரெண்டே முக்காலுக்கு படுத்துட்டு பதிலுக்கு தூங்கிட்டேன்னு சொன்னா இது ஏதாவது பொருத்தமா படுதா புத்திசாலித்தனமா போடுதான் படுத்தது ரெண்டே முக்காலுக்கு பத்திரிக்கை எந்திரிப்பார் அவரு எட்டே முக்காலுக்கு தான் எந்திரிப்பார் இதுல என்ன சொல்லியா தெரியணும் அதனால படுக்கிறது முதல்ல தொழுகளும் நினைக்கிறவங்க தொழுகளும் நினைக்கிற குடும்பம் முதல்ல காலகாலத்துல படுக்கிறோம் காலாகாலங்கிறது என்னங்க ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள படுத்துறோம் சீக்கிரமா சாப்பிடணும் இஷா தொழுது இஷா தொழுது படுத்தணும் படுத்துட்டோம் படுத்த பிறகு அலாரம் வச்சிருக்கோம் எழுந்திருப்போம் என்று இருந்தாலும் கூட அலாரம் இருக்கட்டும் ஏன் காரணம் என்ன சில நேரத்தில் ஏதாவது சைத்தான் சேட்டை பண்ணி என்ன செய்யணும் அலாரத்தையும் வந்து அலாரம் அடித்து கூட அலாரம் அடிச்சா அதை ஒரு அடி அடிச்சு தூங்கிற ஆளும் இருக்கிறார் இவர்தான் நிறுத்தினாருங்க ஏழு மணி கேட்கிறாரு அலாரம் அடிச்சுச்சா ஆமா உங்களை வந்து அடிச்சு அலாரம் அடிச்சுதான் கேட்கிறார் அதுக்கு தான் இவன் பண்ணனா எட்டு தடவை அடிக்கிற அலாரம் இருக்கு எத்தனை தடவை அடிக்கிறது அந்த two in one three in one இருக்குல்ல அது எட்டு தடவை அடிக்குது எட்டு தடவை அடிக்குதுங்க இவர் வச்சதை என்ன செய்தார் அலாரம் அடிச்சா நிறுத்தி தூங்கிடக்கூடாதுக்காக தள்ளி வச்சுட்டார் வச்சதெல்லாம் புத்தியாகமா வச்சாரு ஆனா ஒரு தடவை அடிச்சு பாருங்க முடிச்சு முறைச்சு பார்த்தாரு நின்றுச்சு அதான் வரைக்கும் பார்த்தா பார்த்துட்டு அது சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்கிற அலாரம் வைக்காம தூங்கலாமா அலாரமும் வைக்கணும் என்ன செய்யும் சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க இருக்கும் வந்ததும் இருக்கும் வராதும் இருக்கும் கிளவியும் இருக்கும் குமரியும் இருக்கும் எல்லா வீட்டுல இருப்பாங்க எல்லா சேன ஆஃப் பண்ணணும் எல்லா லைட்டும் போட்டணும் சத்தமா பேச ஆரம்பிச்சிடணும் வீட்டு பகலுடைய சூழ்நிலை உருவாயிரம் எல்லாரும் தோடுவாங்க அந்த டிம்மான என்ன லைட்டுக்கு அதுக்கு தூக்கத்துக்கு போற லைட்டுக்கு பேர் என்னங்க ஜீரோ வால்ஸ் அதை விட ஜீரோ பெட்லைன் அதை பார்த்தாலே தூக்கம் வரும் அப்படி ஒரு லைட்டையும் போட்டுக்கிட்டு சேலையும் போட்டுக்கிட்டு போர்வையும் பொத்திக்கிட்டு அலாரத்தையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு கதவையும் மெதுவா சாத்தி தூங்க என்ன பண்ணுவாங்க நான் கேட்கிறேன் நாம் நல்ல சூழலை உருவாக்கிறோமா நமக்கு பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது முதலில் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் சொல்கிறது மனிதர்களை உருவாக்குவது சூழ்நிலை நாம் கடை வீதிகளிலே தொழுகிற சூழலை உண்டாக்கினால் அத்தனை கடைகளையும் திறந்து வைத்து விட்டு மசிலுக்கு வர முடியும் வீடுகளிலே தொழுகிற சூழலை உருவாக்கியிருந்தால் பாங்கு சுத்தம் கேட்ட உடனே அவர்கள் தொழுகிறவர்களாக இருப்பார்கள் நாம் அந்த சூழ்நிலை உருவாக்கவில்லை நம்முடைய உன்னதை ஸ்தானத்தை விட்டு எங்கேயோ போய்விட்டோம் நமக்கு தெரியாது எங்கே போயிருக்கிறோம் என்று தெரியாது எனவேதான் இன்றைக்கு நாம் சொல்ல ஞாபகம் வைக்க வேண்டும் தாங்கள் இன்றைக்கு நாம் தெருவிலே கிடக்கிற சீக்குப்பட்டு போன சிங்கமாக இருக்கிறோம் தெருவிலே கிடக்கிற அசிங்கப்பட்டு போன சிங்கமாக இருக்கிறோம் இப்படி வாழ்க்கை அசிங்கப்பட்டு போன சிங்கம் சிங்கம் தான் ஆனால் அது கிடக்கிறது காயமடைந்து அப்படி நாம் உலகத்திற்கு வாழ்க்கையை வழிகாட்ட வேண்டிய வந்த நமக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் இருக்கிற நிலை மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறோம் சோழர்களே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை என்பது ஒரு கோழி கூடையுடைய வாழ்க்கை அல்ல நிமிர்ந்திருக்கிற வாழ்க்கை உயர்ந்திருக்கிற வாழ்க்கை உலகத்துக்கு வழிகாட்டுகிற வாழ்க்கை அல்லாஹை தவிர யாருக்கும் அஞ்சாத வாழ்க்கை அல்லாஹிற்கு மட்டும் அரியாளாக இருக்கிற வாழ்க்கை இந்த அயனதான் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுகல்லதி நாமனத்துக்குவா அல்லாஹை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சு கொண்டால் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் வராது இது அஞ்ச அண்ணாவை அஞ்ச வேண்டிய முறை என்ன அதாவது அந்த வாழ்க்கையினுடைய முறை என்ன இருக்க வேண்டும் நீங்கள் அஞ்சு நடந்து நடந்து நடந்து உங்களுடைய இறுதி காலம் உங்களுடைய காலம் சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள் அல்லவா அவர் காலம் சென்று விட்டார் என்ன அர்த்தம் அவர் மரணமாகி மரணமாகும் போது அல்லா சொல்லுகிறான் வலாத்தமோ தமோ துண்ண இல்லாவ அன்ட்டு முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணிக்க கூடாது அது போன்று ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் மௌத்தாகும் பொழுது முஸ்லிம் அது போன்று வாழ்க்கை இருக்க வேண்டும் தமா தகையோன சமூத்தும் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள் எனவே வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது பணத்தாலே வருவதில்லை வாழ்க்கை என்பது பங்களாவாலே வருவதில்லை எனவே பங்களா நமக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்களா நமக்கு அடிமையை தவிர நாம் பங்களாவுக்கு அடிமை இல்லை பணம் நமக்கு அடிமையை தவிர நாம் பணத்துக்கு அடிமை இல்லை வியாபாரம் நமக்கு அடிமை நாம் சொல்லுகிற மாதிரி வியாபாரம் செய்வோமே தவிர வியாபாரம் சொல்லி தொழில் போகாது இங்கே உட்கார்ந்து கேண்டு உட்கார மாட்டான் வியாபாரமே நான் சொல்லுகிற மாதிரி வீவிச்சேன் தொழிலே நான் சொல்லுகிற மாதிரி நிக்கேல் நம்முடைய உத்தியோகம் நாம் சொல்லுகிற மாதிரி கேட்க வேண்டும் சூடானிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரியார் சொன்னார் ஒருவர் அல்லாவுடைய கிருபையிலே அது இப்ராஹிம் அதர் சொன்னது போல அல்லாவுடைய பாதையிலே போய் போய்விட்டு வந்தார் ஜமாத்திலே போய்விட்டு வந்தார் ஜமாத்திலே போய்விட்டு வந்து தமிழ் ஜமாத்தில் போய்விட்டு வந்த பிறகு இப்பொழுது ஐந்து நேர தொழுகை மசையில போய் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று முடிவு பெற்று விட்டார் மசையில போய் ஜமாத்தோடு தொழுகை அவர் வேலை செய்யறது ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல அதுவும் டெலிபோன்ல டெலிபோன்ல ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது என்ன செய்யணும் ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போக கூடாது அவருக்கு டியூட்டி அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா என்ன ஆகும் போன ஒரு தீ பிடிச்சிருந்து இவர் சொல்லி இருப்பார் இங்க பூரா எழுந்த பிறகுதான் வந்து எந்த கேட்பார் அவர் சொல்லுவார் எழுத்து பிடிச்சிருச்சு நீங்க அங்கேயே இருந்தேன் ஈழத்துக்கு தேவைப்பட மாட்டார்ல பயர் சர்வீஸ் துறை அப்படிப்பட்ட ஒரு துறை மத்தாசின்னு சொன்ன அரபியில மத்தாசி மத்தாசின்னு சொன்னா தீயணைக்கும் படை அதுல வேலை செய்யறவன் இப்ப இவர் என்ன பண்ணாரு பார்த்தாரு வேற வழியே இல்ல சரி யார்த்தோ சொல்லிட்டு போய் பக்கத்துல மஸ்ஜித தொழுதுட்டு வந்துட்டார் பக்கத்துல அந்த சூடால எல்லா இடத்துலயும் மஸ்தி இருக்கு இது மாதிரி பத்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மஸ்தி இல்ல எல்லா இடத்துலயும் மஸ்தி இருக்கும் பக்கத்துல பக்கத்துல பக்கத்துல போய் தொழுது நாலு ரகா தொழுது சின்னத்திங்க தொழுது இருப்பார் பரத மட்டும் ஜமாத்துக்கு தொழுது இருக்கார் அடுத்த நேரம் இதே மாதிரி போனார் ஒரு ரெண்டு நாள் தொழுதுட்டு வந்துட்டார் ரெண்டு நாள் தொழுது விட்டு வந்த பிறகு யாரோ போய் மேலதிகாரி இடத்துல செய்தாங்க இவர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு பஸ்ஸிற்கு போறார் அவர் கூப்பிட்டு கேட்டார் கூப்பிட விட்டார் கூப்பிட விட்ட உடனே உள்ள நுழைஞ்சார் இவர் நுழையும் போதே எனக்கு வேலை போனாலும் சரி தொழுக போக விட மாட்டேன் எனக்கு வேலை போனாலும் சரி இந்த உறுதி தான் வேணும் நமக்கு அந்த உறுதி இல்ல பாக்குறேன் முடிஞ்சா பாக்குறேன் அல்லாவும் பாக்குறேன்னு விட்டுரும் இவருக்கு முடியாம ஆக்கிடுவான் எத்தனையோ பேர் வேலையினாலே தொழுகாமல் இருக்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் தொழுகிறவர்கள் தொழிலுக்கு இணைந்து வேலையாகத்தானே கேட வேண்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா சகோதரி சகோதரர்கள் எனக்கு ஒரு நண்பரை தெரியும் அவருக்கு சான் பிரான்சிஸ்கோவில வேலை கிடைத்தது சான் பிரான்சிஸ்கோவில கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு தாடி எடுத்துட்டா நல்லதுன்னு சொன்னார் இவர் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் அதனால அவர் சான் பிரான்சிஸ்கோ போல இங்க மெட்ராஸ்ல ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்கிறார் இல்லைன்னா அங்க போனா ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பார் ஒரு தாடிக்காக ஒன்றரை லட்சத்தை இறக்கிறது ஒண்ணும் இல்ல அல்ல நிம்மதி கொடுப்பாங்க அந்த ஒன்றரை லட்சத்தில் நிம்மதி கிடைக்காது சுண்ணத்தை விட்டு நிம்மதி பெற்றவங்க இல்ல சகோதரர்களே அல்லாவுடைய சொல்லை விட்டு நிம்மதி அடைந்ததாக வரலாறு கிடையாது வாழ்க்கை கிடையாது ஆனா நாம இப்ப என்ன ஆயிட்டோம் நமக்கு எது சுகம் எது கஷ்டமே தெரியாது ஒரு உதாரணம் சொல்ல கோத்து மாட்டீங்க நீங்க சொல்லுங்க பத்து கோயில் மாதிரி சொல்லி மாட்டீங்க சுகம் எது கஷ்டம் எதுன்னு நமக்கு தெரியாதுமே நாமளா சுகத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டோம் நாமளா கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டோம் நாமளா அழகுக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டோம் நாமளா அசிங்கத்துக்கு ஒரு அழகு வச்சுக்கிட்டோம் பொம்பளை எல்லாம் இப்படி அறகுறையா போறாங்க பாருங்க இது அழகுன்னு சொல்ல இது அழகா இது எருமை அதுவும் இல்லாம போகிறப்ப அதை விட அழகாது அறகுறையா ஆளை போட்டுட்டு போனா அழகுன்னு சொன்னா வெளியே வெளியதான் அழகுண்டா எருமைக்கு எல்லாமே சுத்தமா வெளியே தெரியுது அப்ப அதனால இந்த பொம்பளைகளை விட எருமை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்றதா தெரியாம இருக்கிறதுக்கு பேர் அழகு தெரியறதுக்கு பேர் அழகு நீங்களும் அழகுக்கு ஒரு பேர் வைத்துக் கொண்டால் அதை முஸ்லிமங்களாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லுவது அல்லாஹ் சொல்லுவது நீங்கள் சொல்லுவது பாருங்க குரான் அல்ல சொல்லுவது ஆளுக்கள் கிதாப் சொன்ன பாருங்க இந்த குரானிலே சந்தேகம் கிடையாது எல்லா புத்தகத்துக்கும் திருத்தம் இருக்குங்க பிழை திருத்தம் இருக்கு குரானுக்கு பிழை திருத்தம் அன்றும் இல்லை இனி என்றும் இல்லை கயாமத்திலும் இல்லை கயாமத்துக்கு பிறகும் இல்லை ஏதாவது குத்தம் என்ன சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அவர் எழுதிய இந்த கொள்கை மாறிப்போச்சு அந்த காலத்தில் ஐன்ஸ்டீன் எழுதினார் அந்த கொள்கை மாறிப்போச்சு ஐசக் நியூட்டன் எழுதினார் அந்த கொள்கை மாறிப்போச்சு பட்டாலமி எழுதினார் அந்த கொள்கை மாறிப்போச்சு அரிஸ்டாட்டில் எழுதினார் அந்த கொள்கை மாறிப்போச்சு கலியிலே சொன்னார் அந்த கொள்கை மாறிப்போச்சு அல்ல சொன்ன மாறி மாறிப்போச்சுன்னு சொல்ல முடியுமா பிரியான ஒரே கிதாப் நம்மகிட்ட தான் இருக்கு சோதரன் ஆனா நாம சந்தேகத்துக்குரியவர்களாக இப்ப அழகுதான் என்ன தான் என்ன தான் என்ன சுகம் இல்லாத கஷ்டம் தான் என்னங்கிறதுக்கு நம்ம அர்த்தத்தை மாற்றி வச்சிருக்கோம் சுகத்துக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கிட்டோம் சொன்னா சில ஜீவராசிகள் அதாவது எருமை இன்னொரு போல சில ஜீவராசிகளுக்கு சேத்துல படுத்து கிடக்கும் சேத்துல படுத்து கிடக்கும் அப்புறம் எந்திரிச்சு அப்படி ஒரு உழுப்பு உழுப்பு பாருங்க ஆஹா என்ன சுகம் என்ன சுகம் அதனால இது சேத்துல கிடக்கிறது பேர் சுகமா அது அந்த மிருகத்துக்கு வேண்டுமான சுகமா இருக்கலாம் நம்முடைய சுபாவம் ஈமானவிற்கு அப்பாற்பட்டால் சேத்துல கிடக்கிற மிருகம் சேத்தை சுகம் என்று நினைப்பது போல நாமும் பாவங்களை சுகம் என்று நினைக்கிற சுபாவத்துக்கு போய் இல்லை ஈமானுடைய சுபாவம் இருந்தால் எது சுகம் என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியும் ஈமானுடைய சுபாவம் இருந்தால் எது சுகம் இல்லை என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியும் ஈமானுடைய சுபாவம் இருந்தால் உண்மை இன்பம் எது உண்மையான கஷ்டம் எது என்பது நமக்கு தெரியும் அதெல்லாம் மாறி வேறு இடத்துக்கு போய்விட்ட காரணத்தினாலே சுகத்தை அசுகம் என்றும் அசுகத்தை சுகம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் இன்பத்தை துன்பம் என்றும் அழகை அசிங்கம் என்றும் அசிங்கத்தை அழகென்றும் சோதர்களை யாபகம் தன்னை முழுமையாக மறைத்திருப்பது மனிதனுக்கு அடையாளம் தாடி வைத்திருப்பது ஆண்மைக்கு அடையாளம் சுண்ணத்தை பேணுவது ஈமானுக்கு அடையாளம் அல்லாவை நம்புவது சொர்க்கத்துக்கு போவதற்கு அடையாளம் தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்பது லட்சியத்தை உணர்த்துவதற்குரிய அடையாளம் அதற்காகத்தான் இந்த மசிதி கட்டப்பட்டிருக்கிறது ஆக எவ்வளவு சொன்னாலும் விஷயம் இதுதான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாட்டையே தனி நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியே தனி நாம் யாருக்கும் அடிமைகளாக வாழ்கிறவர்கள் அல்ல அல்லா இலாக இல்லல்லா அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் நான் அடிமை என்று சொல்லி இருக்கிறோம் முகமது ரசூல்லா முகமது சல்லா அலிசல்தான் பின்பற்றுவோம் அப்படிப்பட்ட சொற்பாதிகளாக நாமும் நீங்களும் இந்த ஊரிலே இந்த நகரிலே இந்த இந்த நகரத்திலே இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் வாசிவோமாக வாசிக்கின்றேன் ってくれます。